மிக முக்கியமான ஹதீஸ்களை இங்கு சேகரித்திருக்கின்றார்கள் ஆக அதனுடைய முதல் ஹதீஸை நாம் பார்க்கலாம் ஆக இன்று நாம் பார்க்கக்கூடியது நாற்பத்தி மூன்றாவது ஹதீஸ் அப்துல்லா பின் அப்பாஸ் அதி அல்லா அன்ஹூமா அறிவிக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் கூறினார்கள் அல்ஹிகுல் ஃபரா இத பி அஹ்லிஹா மனிதன் இறந்த பிறகு அவனுடைய செல்வம் அவர்களுடைய இந்த சொத்து யாருக்கு சென்று அடைய வேண்டுமோ அவர்களுடைய வாரிசுகளிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் ஃபராயித் சொத்து எல்லாம் முழுமையாக பிரித்த பிறகு கொடுத்த பிறகு அவர்களுடைய உரிமையாளர்களுக்கு வாரிசர்களுக்கு கொடுத்த பிறகு மீதம் இருந்தால் ஃபலி அவுல ரஜு ஃபலில் அவுல தக்கருன் ரஜுலுன் தக்கர் அதில் திரும்பவும் மீதமுள்ள விஷயம் மிகவும் உரிமை யார் அதிகமான உரிமை ஆண்களில் அதிகமான உரிமை யார் இருப்பார்களோ அவர்களுக்கு கொடுங்கள் என்று நபிகள் நாயகன் சொல்லா அலி வல்லம் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் ஆக கூறுவர்களே இந்த சொத்து விவகாரம் சொத்துடைய இந்த கல்வி நபி சொல்லாஹ் அலி வசல்லம் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஏனென்றால் இந்த சொத்தை பற்றி இருக்கக்கூடிய கல்வியும் அறிவும் நாலேஜும் முதல் முதலில் எடுக்கப்படும் மார்க்கம் மார்க்கத்துடைய கல்வி இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்படும் என்ற சில இந்த கேமத்துடைய அடையாளங்கள் நபிசுல்லாசன் கூறியிருக்கின்றார்கள் அதில் முதலாவதாக அல் ஃபரா எத் சொத்து விவகாரத்தை பற்றி சொல்லப்பட்ட எல்மை கல்வி எடுக்கப்படும் என்ன அர்த்தம் மக்களின் மக்களிடம் அது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாக இருக்காது அதே போல இந்த கல்வியை அறிந்தவர்கள் மிகவும் குறைந்து விடுவார்கள் சொற்பமான உலமாக்கள் தான் இதை அறியக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆக இதை நீங்கள் மிகவும் பேணி காத்துங்கள் என்று நபி சொல்லாலிசம் கூறினார் கூறினார்கள் இரண்டாவது விஷயம் அன்புக்குறர்களில் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவன் இறந்த பிறகு நான்கு விஷயங்கள் செய்வது அவர்களுடைய பொறுப்பாளர்களோ அல்லது அவருடைய வாரிசர்கள் மீது ஒரு கடமையாக ஒரு பொறுப்பாக ஆகிவிடுகின்றது முதல் விஷயம் முதல் செய்யக்கூடிய செயல் என்ன அவருக்கு கஃபன் கொடுத்து அவருக்கு குளிப்பாட்டி கஃபன் கொடுத்து அவருடைய நல்லடக்கம் தொழுகை ஜனாசாவுடைய தொழுகை தொழுது நல்லடக்கம் செய்வது இது அவருடைய உறவினர்கள் அவருடைய வாரிசுகளுக்கு இது கடமையாக இருக்கின்றது அப்படி அவர்கள் யாருடைய வாரிசு இல்லை என்றால் முஸ்லிம்கள் மீது இது கடமையாக இருக்கின்றது சில முஸ்லீம்களில் ஒரு சாரார் இதை செய்துவிட்டோம் என்றால் மற்றவர்கள் மீது மற்றவர்கள் அவர்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள் ஒன்று இரண்டாவது அவர்கள் மீது கடன் இருந்தால் அந்த கடனை அகற்ற முடி முழுமையாக அதை நிறைவேற்ற வேண்டும் இறந்தவன் மீது மீது கடன் இருந்தது என்றால் அந்த கடனை அவர்கள் முழுமையாக கொடுத்து விட வேண்டும் இது வாரிசர்கள் மீதும் அல்லது யார் பொறுப்பாளர் இருக்கின்றாலும் அவர்கள் அவருடைய இறந்தவருடைய பணத்தை இறந்தவருடைய செல்வத்திலிருந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அது அவர்களுடைய மீது கடமையாக இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் ஒசியத் செய்து சென்றிருக்கின்றார்கள் ம மரண மரண சாசனம் செய்து சென்றிருக்கின்றார்கள் கடைசியாக இறக்கும் பொழுது ஒரு வசியத் ஏதோ செய்திருக்கின்றார்கள் என்றால் அந்த வசியத்தையும் முழுமைப்படுத்துவது அவர்கள் மீது பொறுப்பாக இருக்கின்றது அந்த வசியத்து எப்பொழுது முழுமைப்படுத்தப்படும் மார்க்கம் அனுமதித்த விஷயங்கள் அவர் இன்னாருக்கு கொடுத்து விடுங்கள் இன்னாருக்கு நீங்கள் இங்கு சதக்கா செய்யுங்கள் இங்கு இப்படி செய்யுங்கள் என்று அவர்கள் ஒரு வசீகத்து மார்க்கம் அனுமதித்த விஷயத்தை சொல்லியிருந்தால் அது செய்வது அவர்கள் மீது அவர்களுடைய உறவினர்கள் அவர்கள் மீது கடமையாக இருக்கும் இல்லை மார்க்கத்திற்கு முரணான ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்கின்றார் என்றால் அந்த வசியத்தை முழுமைப்படுத்தக்கூடாது நான்காவது விஷயம் அவர் விட்டு சென்ற அந்த செல்வம் அவருடைய சொத்தை அவருடைய வாரிசுகளிடம் நாம் அதை பங்கிட்டு குர்ஆனில் சொல்லப்பட்ட எவ்வளவு பங்கு யார் யாருக்கு கிடைக்க வேண்டுமோ அதை கொடுத்து விடுவது இது கடமையாக இருக்கின்றது அன்புக்குறுகள் இங்கு ஒரு விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் நபி சொல்லா அலி வசல்லம் யார் மீது கடன் இருந்ததோ அவர்களுடைய தொழுகை தொழக ஜனாசாவுடைய தொழுகையை அவர்கள் முன்றென்று தொழ மாட்டார்கள் சாபாக்களை நீங்கள் தொழுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிடுவார்கள் ஏனென்றால் கடன் என்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கின்றது மனிதன் மீது அவன் அதை சமர்ப்பிக்க வேண்டும் ஆம் இறந்த பிறகு அவனுடைய உறவினர்களோ அவருடைய வாரிசர்களோ என்ன செய்யவிடும் அவர் விட்டு சென்ற பணம் இருந்ததென்றால் முதலில் அந்த கடனை அழைக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் சொத்து பிரிக்கக்கூடியதும் அவர்கள் உரிமையாளருக்கு வாரிசர்களுக்கு கொடுக்கிறது அவர்கள் அவருடைய கடனை அடைக்காமல் சொத்துடைய வாரிசு பிரிக்கக்கூடாது இதை நாம் செய்யக்கூடிய பொதுவாக தவறுகள் நடக்கின்றது இறந்தவுடனே சொத்தை பிரிச்சிறன் அவர் மீது என்ன கடன் ஏதாவது வாங்கியிருக்கின்றாரா யாருக்காவது கொடுக்கணுமா என்ற எந்த ஒரு விஷயம் அறிவதில்லை இரண்டாவது விஷயம் இங்கு ஒரு விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் கடன் என்பது அந்த மனிதன் மீது கடமையாக இருக்கின்றது யார் கடன் வாங்கினாலும் அவன் அடைப்பது அந்த கடனை அடைப்பது அவன் மீது கடமையாக இருக்கின்றது அவன் கடை அடைக்காவிட்டால் அல்லாவிடம் அல்லாஹ் தாலா தீர்ப்பு செய்யக்கூடியவன் இருக்கின்றான் அவனுடைய நல்ல அமல்களை யாரிடம் அவன் கடனை வாங்கினானோ அவருக்கு கொடுக்கப்படும் இது அவருடைய உறவினர்கள் இப்பொழுது இறந்து ஒருவர் இறந்து விட்டார் அவருடைய உறவினர்களும் அல்லது அவருடைய சின்ன வாரிசுகளிடம் சொத்தும் இல்லை அவர்களால் அந்த கடன் அடைக்க முடியாது என்றால் அந்த நேரத்தில் அவர்கள் மீது கடமையாக இல்லை ஆம் ஒருவர் பொறுப்பை எடுத்துக்கொண்டார் என்றால் அது அவருக்கு மீது கடமையாகிவிடும் இல்லை என்றால் ஒரு மனிதன் அவன் அதை கடன் கொடுக்க முடியவில்லை என்றால் அவனுக்கு இங்கு தண்டனை கொடுக்கப்படும் அவருடைய உறவினர்கள் அவருடைய வாரிசுக்கு யாராவது பொறுப்பை நான் பொறுப்பை எடுத்துக் கொள்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அவருக்கு அந்த குற்றம் பிடிக்கப்படாது மன்னிக்கப்படும் இது நினைவு கொள்ள வேண்டும் அதற்கு பின் நபி சொல்லா அலே செல்லம் இந்த ஹதீசுகளில் சொல்லப்பட்ட விஷயம் சீக்கிரமாக எவ்வளவு முடியுமோ அவருடைய சொத்தை உரிமையாளர்களிடம் நீங்கள் அதை ஒப்படைத்து விடுங்கள் ஒப்படைத்து விட்ட பிறகு பொதுவாக பங்கிடப்படும் குரானில் அதனுடைய ஒரே ஆயத்தில் நிறைய பங்குகளை பற்றி சொல்லப்பட்டது ஒரே ஒரு ஆயத்தில் கிட்டத்தட்ட பதினைஞ்சு லைன் அந்த ஆயத்து அதில் முழுமையாக சொல்லப்பட்டது சில இன்னொரு இரண்டு இடத்தில் தனிப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டது அதை நாம் அதை பார்த்து சொத்தை பிரிப்பது இது கடமையாக இருக்கின்றது அல்லாஹு தாலா எந்த ஒரு சட்டத்தை அவன் வகுத்தானோ எந்த ஒரு சட்டத்தை அவன் இல்லை அவன் கூறினானோ இது நீதியாகவும் இருக்கும் இதே போல இது நீதி நிலைநிறுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும் இதில் எப்பொழுதும் அநியாயம் யார் மீது அநியாயம் செய்யப்படாது மனிதன் செய்யக்கூடிய சட்டத்தில் அநியாயம் இருக்கலாம் மனிதன் செய்யக்கூடிய சட்டத்தில் ஏதாவது கோளாறுகளும் இருக்கின் இருக்கலாம் ஆனால் ரப்பு ரப்புல் ஆலமின் அவன் வகுக்கக்கூடிய சட்டம் அவன் வைக்கக்கூடிய அந்த தீர்ப்பை தீர்ப்பில் எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு தவறும் எந்த ஒரு குறையும் ஏற்படாது ஆக இதை நாம் நிலவு கொள்ள வேண்டும் ஆக குறிப்பாக இந்த விஷயங்களை நாம் உணர்ந்து இறந்தவர்களுக்கு சீக்கிரமாக எவ்வளோ முடியுமோ அவர்களுடைய அனைத்து நல்ல அடக்கங்களும் நல்ல சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை நாம் செய்துவிட்டோம் என்றால் நம் மீது இருக்கக்கூடிய பொறுப்பு அது நம்முடைய அந்த பொறுப்பு நாம் முடித்தவர்களாக ஆகும் ஆக நாம் இந்த குறிப்பாக அல்லாஹாலா கூறிய பிரகாரம் நாம் இந்த சொத்தை பிரிப்பதற்கும் சொத்தை மக்களுக்கு அவருடைய உரிமையாளர்களுக்கு கொடுப்பதும் நாம் அதற்காக தனி தனியான ஒரு கல்வி இருக்கின்றது அதை நாம் படிக்க வேண்டும் இல்லை என்றால் அறிஞர்கள் அதற்காக சிறப்பன சிறப்பு மிக்க அறிஞர்கள் அவர்களிடம் சென்று இந்த இந்த விஷயங்கள் விட்டு சென்றிருக்கின்றால் இதற்கு நாம் எப்படி நாம் பிரிக்க வேண்டும் என்று நாம் அதை செய்தோம் என்றால் கண்டிப்பாக அல்லாஹால் அதில் பறக்கத்தையும் வைப்பான் அது அல்லாஹால் அபி அதில் அபிவிருத்தியும் வைப்பான் அல்லாஹு தாலா அதனால சுப்ஹானல் நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக்குவான் அல்லாஹு தாலா கேட்கக்கூடிய இருக்கும் இங்கு சொல்லப்பட்ட ஹதீஸில் குறிப்பாக சொத்து விஷயத்தை மக்கள் மிகவும் கவனக்குறைவாக இருக்கின்றார்கள் அதை நாம் உணர்ந்து இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எந்த அளவு எந்த முறை சொல்லப்பட்டதோ அந்த முறையும் அந்த அளவையும் நாம் கொண்டு சொத்தை பிரித்து உரிமையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய தோஃபிக்கை அல்லாஹ் தர நமக்கு கொடுத்தாருலட்டும் சுஹானக் அல்லாஹ் மபி ஹம்திக்க ஷதல்லா இல்லா இல்லன் தஸ்தபிருக்கா வாத்தூபு